மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனனை அந்தர மால்விசும்பில் அழகானே அருள் புரிந்தது உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே